بسم الله الرحمن الرحيم طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلا அத்தியாயம் தாஹா மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் தாஹா நீர் துன்பத்திற்குள்ளாக வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை உம்மீது நாம் இறக்கி அருளவில்லை இதுவோ அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டுதலாகும் பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதுமாகும் الرحمن على العرش استوى لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا وَمَا تَحْتَ الثَّرَى وَإِن تَجْهَرْ بِالْقَوْلِ فَإِنَّهُ يَعْلَمُ السِّرَّ وَأَخْفَى اللَّهُ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ لَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى கருணைமிக்க இறைவன் பேரண்டத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ளான் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றுக்கும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றுக்கும் மற்றும் மண்ணுக்கு அடியில் உள்ளவற்றுக்கும் அவனே உரிமையாளனாவான் நீர் உம்முடைய சொற்களை உறக்க கூறும் ஆனால் ரகசியமாக பேசுவதையும் ஏன் அதைவிட மறைவானவற்றையும் திண்ணமாக அவன் அறிகின்றான் அவன்தான் அல்லாஹ் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவனுக்கு மிகவும் அழகிய பெயர்கள் உள்ளன وَهَلْ أَتَاكَ حَدِيثُ مُوسَى إِذْ رَأَى نَارًا فَقَالَ لِأَهْلِهِمْ كُثُوا إِنِّي آنَسْتُ نَارًا لَعَلِّي آتِيكُم مِّنْهَا بِقَبَسٍ أَوْ أَجِدُ عَلَى النَّارِ هُدًى மேலும் நபியே மூசாவின் செய்தி உமக்கு எட்டியதா அவர் நெருப்பை கண்டபோது தம்முடைய குடும்பத்தாரிடம் கூறினார் கொஞ்சம் இருங்கள் நான் நெருப்பை காண்கின்றேன் அதிலிருந்து ஒரு கொள்ளியை உங்களுக்கு நான் கொண்டு வரக்கூடும் அல்லது அந்த நெருப்புக்கு அருகில் பாதையை அறிந்து கொள்ள ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கக்கூடும் فَلَمَّا أتاها نُودِيَ يَا مُوسَى إِنِّي أَنَا رَبُّكَ فَاخْلَعْ نَعْلَيْكَ إِنَّكَ بِالْوَادِ الْمُقَدَّسِ طُوًى وَأَنَا اخْتَرْتُكَ فَاسْتَمِعْ لِمَا يُوحَى إِنَّنِي أَنَا اللَّهُ لَا إِلَٰهَ إِلَّا أَنَا فَاعْبُدْنِي وَأَقِمِ الصَّلَاةَ لِذِكْرِي إِنَّ السَّاعَةَ آتِيَةٌ أَكَادُ أُخْفِيهَا لِتُجْزَىٰ كُلُّ نَفْسٍ بِمَا تَسْعَىٰ فَلَا يَصُدَّنَّكَ عَنْهَا مَن لَّا يُؤْمِنُ بِهَا وَاتَّبَعَ هَوَاهُ فتردى وما تلك بيمينك يا موسى அங்கு சென்றதும் அவர் உறக்க அழைக்கப்பட்டார் மூசாவே நானே உம்முடைய இறைவன் உம்முடைய காலணிகளை கலற்றிவிடும் சின்னமாக நீர் துவா எனும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர் மேலும் நான் உம்மை தேர்ந்தெடுத்துள்ளேன் எனவே வகையாக அருளப்படுகின்றவற்றை செவியேற்பீராக சின்னமாக நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு இறைவன் இல்லை எனவே எனக்கு அடிபணிவீராக என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக மறுமை நாள் வருவது திண்ணம் அது வரும் நேரத்தை நான் மறைத்து வைக்க விரும்புகின்றேன் ஒவ்வொரு ஆன்மாவும் அவரவரின் முயற்சிகளுக்கேற்ற கூலி பெற வேண்டும் என்பதற்காக எனவே எவன் அந்த நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தன் மன இச்சையை பின்பற்றுகின்றானோ அவன் அந்நாளை பற்றிய சிந்தனையிலிருந்து உம்மை தடுத்திட வேண்டாம் அவ்வாறாயின் நீர் அழிவுக்குள்ளாகி விடுவீர் மேலும் மூசாவே உம்முடைய வலக்கரத்தில் இருப்பது என்ன عليها وأهش بها على غنمي ولي فيها مآرب أخرى அதற்கு மூசா பதிலளித்தார் இது என்னுடைய கைத்தடி இதனை ஊன்றிக் கொண்டு நடப்பேன் இதன் மூலம் என்னுடைய ஆடுகளுக்கு இலைத்தழைகளை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 واجعل لي وزيرا من أهلي هارون أخي أشدد به أزري وأشركه في أمري كي نسبحك كثيراً ونذكرك كثيرا إنك كنت بنا بصيرا அதற்கு மூசா வேண்டிக் கொண்டார் என் இறைவா என் நெஞ்சத்தை விரிவாக்கி அருள்வாயாக மேலும் என் காரியங்களை எனக்கு இலகுவாக்கி தருவாயாக நான் கூறுவதை மக்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு என் நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக மேலும் என் குடும்பத்தாரில் இருந்து ஒருவரை என்னுடைய சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளராக நியமிப்பாயாக அவரை கொண்டு என் கரத்தை வலுப்படுத்துவாயாக மேலும் என் பணியில் அவரை துணைவராக்குவாயாக நாங்கள் உன்னை அதிகம் துதித்து மேலும் உன்னை அதிகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக சின்னமாக நீ எங்கள் நிலைமைகளை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாய் قَالَ قَدْ أُوتِيتَ سُؤْلَكَ يَا مُوسَى وَلَقَدْ مَنَنَّا عَلَيْكَ مَرَّةً أُخْرَى إِذْ أَوْحَيْنَا إِلَى أُمِّكَ مَا يُوحَى أَنِ فيه فِي التَّابُوتِ فَاقْذِ فِيهِ فِي الْيَمِّ فَلْيُلْقِهِ الْيَمُّ بِالسَّاحِلِ يَأْخُذْهُ عَدُوٌّ لِّي وَعَدُوٌّ لَّهُ وَأَلْقَيْتُ عَلَيْكَ مَحَبَّةً مِّنِّي وَلِتُصْنَعَ عَلَى عَيْنِي இறைவன் கூறினான் மூசாவே நீர் வேண்டியவை யாவும் உமக்கு வழங்கப்பட்டு விட்டன நாம் மற்றொரு தடவையும் உமக்கு உபகாரம் செய்துள்ளோம் வகியின் மூலமாகவே உணர்த்தப்படுகின்ற செய்தியை நாம் உம்முடைய தாய்க்கு உணர்த்திய நேரத்தை நினைவு கூறும் நீர் இக்குழந்தையை பெட்டகத்தினுள் வைத்து பெட்டகத்தை ஆற்றில் விட்டுவிடும் ஆறு அதனை கரையில் ஒதுக்கிவிடும் எனக்கும் அக்குழந்தைக்கும் பகைவனான ஒருவன் அதனை எடுத்துக் கொள்வான் மேலும் என்னிடமிருந்து அன்பை உம்மீது பொழிந்திருக்கின்றேன் இன்னும் என் மேற்பார்வையில் உம்மை வளர்க்க ஏற்பாடு செய்தேன் إذ تمشي أختك فتقول هل أدلكم على من يكفله فَرَجَعْنَاكَ إِلَى أُمِّكَ كَيْ تَقَرَّ عَيْنُهَا وَلَا تَحْزَنَ وَقَتَلْتَ نَفْسًا فَنَجَّيْنَاكَ مِنَ الْغَمِّ وَفَتَنَّاكَ فُتُونًا فَلَبِثْتَ ست سنين في أهل مدين ثم جئت على قدر يا موسى இதனையும் நினைத்து பாரும் உம்முடைய சகோதரி நடந்து சென்று கொண்டிருந்தாள் பிறகு அங்கு சென்று இக்குழந்தையை நல்லவிதமாக வளர்க்கக்கூடிய ஒருவரை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று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 அறிவுடையோர்க்கு நிறைய சான்றுகள் உள்ளன இதே பூமியிலிருந்துதான் நாம் உங்களை படைத்தோம் இதிலேயே நாம் உங்களை திருப்பி சேர்த்து விடுவோம் மேலும் இதிலிருந்தே உங்களை நாம் மறுதடவையும் வெளிக்கொணர்வோம் وَلَقَدْ أَرَيْنَاهُ آيَاتِنَا كُلَّهَا فَكَذَّبَ وَأَبَى قَالَ أَجِئْتَنَا لِتُخْرِجَنَا مِنْ أَرْضِنَا بِسِحْرِكَ يَا مُوسَى فَلَنَأْتِيَنَّكَ بِسِحْرٍ مِثْلِهِ فاجعل بيننا وبينك موعدا لا نخلفه نحن ولا أنت مكانا سوى நாம் பிராவுனுக்கு நம் சான்றுகள் அனைத்தையும் காட்டினோம் ஆயினும் அவன் அவற்றை பொய்யென்று தூற்றிக்கொண்டே இருந்தான் ஏற்க மறுத்தான் மேலும் கேட்டான் மூசாவே நீ உன்னுடைய சூனிய வலிமையால் எங்களுடைய நாட்டை விட்டு எங்களை வெளியேற்றவா வந்திருக்கின்றாய் நாமும் அதே போன்ற சூனியத்தை உனக்கு எதிராக கொண்டு வருவோம் எப்போது எங்கே போட்டி போடலாம் என்று முடிவு செய்து கொள் அதிலிருந்து நாங்களும் பின்வாங்க மாட்டோம் நீயும் பின்வாங்கக்கூடாது ஒரு திறந்த வெளியில் நேரில் வா قال موعدكم يوم الزينة وأن يحشر الناس ضحى فتولى فرعون فجمع كيده ثم أتى قال لهم موسى ويلكم لا تفتروا تفتروا على الله كذبا فيسحتكم بعذاب وقد خاب من افترى அதற்கு மூசா கூறினார் பண்டிகை நாளில் வைத்துக் கொள்ளலாம் மேலும் அன்று மக்கள் அனைவரும் முற்பகலில் ஒன்று சேர்க்கப்படட்டும் பிறவுன் திரும்பி வந்து தன்னுடைய மந்திர சூழ்ச்சிகள் அனைத்தையும் திரட்டிக் கொண்டு போட்டிக்கு வந்தான் மூசா உரிய நேரத்தில் எதிர்த்தரப்பினரை நோக்கி கூறினார் துர்பாக்கியவான்களே அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்துரைக்காதீர்கள் அவ்வாறு செய்வீர்களாயின் ஒரு கடுமையான வேதனையின் மூலம் உங்களை அவன் அழித்து நாசமாக்கி விடுவான் பொய்யை எவர்கள் புனைந்துரைத்தார்களோ அவர்கள் நிச்சயம் தோல்வியைத்தான் அடைந்தார்கள் فتنازعوا أمرهم بَيْنَهُمْ وَأَسَرُّوا النَّجْوَى قَالُوا إِنْ هَذَانِ لَسَاحِرَانِ يُرِيدَانِ أَن يُخْرِجَاكُم مِّنْ أَرْضِكُم بِسِحْرِهِمَا وَيَذْهَبَا بِطَرِيقَتِكُمُ الْمُثْلَى فأجمعوا كيدكم ثم أتوا صفا وقد أفلح اليوم من استعلى அவர்கள் இதனை கேட்டு தங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு கொண்டார்கள் மேலும் ரகசிய ஆலோசனை செய்யலானார்கள் இறுதியில் சிலர் கூறினர் இவர்கள் இருவரும் சூனியக்காரர்களே ஆவர் தம் சூனிய வலிமையால் உங்களை உங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றிட வேண்டும் என்றும் உங்களின் முன்மாதிரியான வாழ்க்கை முறையை ஒழித்துவிட வேண்டும் என்றும் இவர்கள் கருதுகிறார்கள் எனவே இன்று உங்களின் அனைத்து சூழ்ச்சிகளையும் ஒன்று திரட்டி ஒரு சேர களத்திற்கு வாருங்கள் இன்று எவருடைய கை மேலோங்குகிறதோ அவர்தான் வெற்றியடைந்தவராவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் قَالُوا يَا مُوسَى إِمَّا أَن تُلْقِيَ وَإِمَّا أَن نَّكُونَ أَوَّلَ مَنْ أَلْقَى قَالَ بَلْ أَلْقُوا فَإِذَا حِبَالُهُمْ وَعِصِيُّهُمْ يُخَيَّلُ إِلَيْهِ مِنْ سِحْرِهِمْ أَنَّهَا تَسْعَى فَأَوْجَسَ فِي نَفْسِهِ خِيفَةً مُوسَى قُلْنَا لَا تَخَفْ إِنَّكَ أَنْتَ الْأَعْلَى وَأَلْقِ مَا فِي يَمِينِكَ تَلْقَفْ مَا صَنَعُوا إِنَّمَا صَنَعُوا كَيْدُ سَاحِرٍ وَلَا يُفْلِحُ السَّاحِرُ حَيْثُ أَتَى சூனியக்காரர்கள் கூறினர் மூசாவே நீர் எரிகின்றீரா அல்லது நாங்கள் முதலில் எரியட்டுமா அதற்கு மூசா கூறினார் இல்லை நீங்களே எரியுங்கள் உடனே அவர்களின் கயிறுகளும் கம்புகளும் அவர்களின் சூனிய வலிமையால் ஓடுவது போல் மூசாவிற்கு தென்படலாயின மூசா தம் மனதிற்குள் அஞ்சினார் நாம் கூறினோம் அஞ்சாதீர் நீர்தான் வெற்றியாளராவீர் உம்முடைய கரத்தில் உள்ளதை எரியும் அவர்கள் உருவாக்கியவை அனைத்தையும் அது விழுங்கிவிடும் அவர்கள் போலியாக உருவாக்கிக் கொண்டு வந்திருப்பவை சூனியக்காரர்களின் சூழ்ச்சியே ஆகும் சூனியக்காரன் ஒருபோதும் வெற்றியடைவதில்லை அவன் எத்தகைய ஆரவாரத்தோடு வந்தாலும் சரியே فَأُلْقِيَ السَّحَرَةُ سُجَّدًا قَالُوا آمَنَّا بِرَبِّ بِهَارُونَ وَمُوسَى قَالَ آمَنْتُمْ لَهُ قَبْلَ أَنْ آذَنَ لَكُمْ إِنَّهُ لَكَبِيرُكُمُ الَّذِي عَلَّمَكُمُ السِّحْرَ فَلَأُقَطِّعَنَّ أَيْدِيَكُمْ وَأَرْجُلَكُمْ مِنْ خِلَافٍ وَلَأُصَلِّبَنَّكُمْ فِي جُذُوعِ النَّخْلِ وَلَتَعْلَمُنَّ أَيُّنَا أَشَدُّ عَذَابًا وَأَبْقَى இறுதியில் சூனியக்காரர்கள் அனைவரும் சஜிதாவிற்கு தள்ளப்பட்டார்கள் மேலும் நாங்கள் ஹாரூன் மற்றும் மூசாவின் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று உறக்க கூறினார்கள் அப்போது பிராவுன் கூறினான் நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் நீங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா அவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்கள் குரு என்பது தெரிந்துவிட்டது இப்போது நான் உங்களின் மாறுகை மாறுகால்களை துண்டித்து விடுவேன் மேலும் பேரீச்ச மரத்தின் கம்பங்களில் உங்களை அரைந்து கொல்லப் போகின்றேன் அப்போது எங்களில் யாருடைய வேதனை மிக கடுமையானது நீடித்து நிற்கக்கூடியது அதாவது என்னால் உங்களுக்கு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 بِجُنُودِهِ فَغَشِيَهُم مِّنَ الْيَمِّ مَا غَشِيَهُمْ وَأَضَلَّ فِرْعَوْنُ قَوْمَهُ وَمَا هَدَى ஃபிரௌன் தன் படைகளுடன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் பிறகு அவர்களை கடல் எவ்வாறு மூழ்கடிக்க வேண்டுமோ அவ்வாறு மூழ்கடித்தது ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தை வழிகெடுத்தே இருந்தான் அவர்களுக்கு சரியான வழியை காட்டியிருக்கவில்லை يَا بَنِي إِسْرَائِيلَ قَدْ أَنْجَيْنَاكُمْ مِنْ عَدُوِّكُمْ وَوَاعَدْنَاكُمْ جَانِبَ الطُّورِ الْأَيْمَنَ وَنَزَّلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَى كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَلَا تَطْغَوْا فِيهِ فَيَحِلَّ عَلَيْكُمْ غَضَبِي وَمَن يَحْلِلْ عَلَيْهِ غَضَبِي فَقَدْ هَوَى وَإِنِّي لَغَفُورٌ غَفَّارٌ لِّمَن تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا ثُمَّ اهْتَدَى இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே நாம் உங்கள் பகைவனிடமிருந்து உங்களை காப்பாற்றினோம் மேலும் தூர் மலையின் வலப்பக்கத்தில் நீங்கள் வருவதற்கென நேரம் நிர்ணயித்தோம் மண்ணு சல்வா ஆகிய புனித உணவுகளை உங்களுக்கு இறக்கி அருளினோம் புசியுங்கள் நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையான உன்பொருள்களை அவற்றை புசித்துவிட்டு வரம்பு மீறி செயல்படாதீர்கள் அப்படி செய்தால் எனது கோபம் உங்கள் மீது இறங்கும் எவன் மீது எனது கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்ச்சி அடைந்தே தீருவான் ஆயினும் எவன் பாவ மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து பிறகு நேர்மையாகவும் வாழ்கின்றானோ அவனை சின்னமாக நான் பெரிதும் மன்னிக்க கூடியவனாயிருக்கின்றேன் وَمَا عجلك عن قومك يا موسى قال هم أولئك على أثري وعجلت إليك رب لترضى قال فإنا قد فتنا قومك من بعدك وأضلهم السامري மேலும் மூசாவே உம்மை உமது சமூகத்தாரை விட முதலில் வரச் செய்தது எது அதற்கு அவர் கூறினார் இதோ அவர்கள் எனக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என் இறைவனே நான் அவசரமாக உன் திருச்சமூகம் வந்துவிட்டிருப்பது நீ என் மீது திருப்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் கூறினான் கேளும் நீர் வந்த பிறகு நாம் உம்முடைய சமுதாயத்தினரை சின்னமாக சோதனைக்குள்ளாக்கியிருக்கிறோம் அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான் فرجع موسى إلى قومه غضبان أسفا قال يا قوم ألم يعدكم ربكم وعدا حسنا أفطال عليكم العهد أم أردت أردتم أن يحل عليكم غضب من ربكم فأخلفتم موعدي மூசா கடுஞ்சினத்துடனும் மனவேதனையுடனும் தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து கூறினார் என் சமூகத்தாரே உங்கள் இறைவன் உங்களிடம் அழகிய வாக்குறுதி அளிக்கவில்லையா அவ்வாறு வாக்குறுதி அளித்து நீண்ட காலம் ஓடிவிட்டதா என்ன அல்லது உங்கள் இறைவனின் சினம் உங்கள் மீது இறங்க வேண்டும் என்று கருதி என்னிடம் வாக்குறுதிக்கு மாற்றமாய் நடந்து கொண்டீர்களா قالوا ما خَلَفْنَا مَوْعِدَكَ بِمَلْكِنَا وَلَكِنَّا حُمِّلْنَا أَوْزَارًا مِنْ زِينَةِ الْقَوْمِ فَقَذَفْنَاهَا فَقَذَفْنَاهَا فَكَذَلِكَ أَلْقَى السَّامِرِيُّ فأخرج لهم عجلا جسدا له خوار فقالوا هذا إلهكم وإله موسى فنسي அதற்கு அவர்கள் கூறினர் நாங்கள் எங்களின் சுய நாட்டப்படி உம்மிடம் வாக்குறுதிக்கு மாற்றமாய் நடந்து கொள்ளவில்லை நடந்தது என்னவெனில் மக்களுடைய நகைகளின் பெருஞ்சுமை எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது நாங்கள் அவற்றை எரிந்து விட்டோம் பிறகு இதே போன்று சாமிரியும் கொஞ்சம் எரிந்தான் மேலும் அவன் அவர்களுக்கு ஒரு காளைக்கன்றின் உருவச் சிலையை செய்து கொடுத்தான் அதிலிருந்து காளை மாட்டின் குரலை போன்று ஓசை வெளியாகிக் கொண்டிருந்தது உடனே மக்கள் உறக்க கூறினார்கள் உங்கள் இறைவனும் மூசாவின் இறைவனும் இதுதான் ஆனால் மூசா இதனை மறந்து விட்டார் أَفَلَا يَرَوْنَ أَلَّا يَرْجِعُ إِلَيْهِمْ قَوْلًا وَلَا يَمْلِكُ لَهُمْ ضَرًّا وَلَا نَفْعًا وَلَقَدْ قَالَ لَهُمْ هَارُونُ مِنْ قَبْلُ يَا قَوْمِ إِنَّمَا فُتِنْتُمْ بِهِ وَإِنَّ رَبَّكُمُ الرَّحْمَنُ فَاتَّبِعُونِي وَأَطِيعُوا أَمْرِي قالوا لن نبرح عليه عاكفين حتى يرجع إلينا موسى அது அவர்களின் கூற்றுக்கு மறுமொழி அளிக்காது என்பதையும் அவர்களுக்கு லாபமோ நட்டமோ அளிக்கும் யாதொரு ஆற்றலையும் அது பெற்றிருக்கவில்லை என்பதையும் இவர்கள் பார்க்கவில்லையா மூசா வருவதற்கு முன்னரே அவர்களிடம் ஹாரூன் கூறியிருந்தார் என் சமூகத்தினரே இக்காலை கன்றின் காரணமாக நீங்கள் குழப்பத்தில் வீழ்ந்து விட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக ரஹ்மான் கருணைமிக்க இறைவன்தான் உங்கள் அதிபதியாவான் எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் சொல்வதை நம்புங்கள் ஆயினும் அவர்கள் மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரை நாங்கள் இதனை வழிபட்டுக் கொண்டே இருப்போம் என்று அவரிடம் கூறிவிட்டார்கள் قَالَ يَا هَارُونُ مَا مَنَعَكَ إِذْ رَأَيْتَهُمْ ضَلُّوا أَلَّا تَتَّبِعَنِ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 مَنْ أَعْرَضَ عَنْهُ فَإِنَّهُ يَحْمِلُ يَوْمَ الْقِيَامَةِ وِزْرًا خالدين فيه وساء لهم يوم القيامة حملا يوم ينفخ في الصور ونحشر المجرمين يومئذ زرقاً يتخافتون بينهم إن لبثتم إلا عشرا نحن أعلم بما يقولون إذ يقول أمثلهم طريقة إن لبثتم إلا يوما نبيه இவ்வாறே கடந்த கால நிகழ்ச்சிகளை நாம் உமக்கு எடுத்துச் சொல்கின்றோம் மேலும் நம் சார்பிலிருந்து பிரத்யேகமாக ஓர் ஞானத்தை உமக்கு நாம் வழங்கியுள்ளோம் யாரேனும் அதனை புறக்கணிப்பாராயின் அவர் மறுமை நாளில் கடுமையான பாவச்சுமையை சுமப்பார் இத்தகையோர் அனைவரும் அந்த துன்பத்தில் என்றென்றும் கிடப்பார்கள் மறுமை நாளில் இந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்கும் சுமை அவர்களுக்கு மிக கடுமையான சுமையாக இருக்கும் எக்காலம் ஊதப்படும் நாளில் மேலும் திகைப்பின் காரணத்தால் கண்கள் நீளம் பூத்திருக்கும் நிலையில் குற்றவாளிகளை நாம் ஒன்று திரட்டுவோம் அந்நாளில் அவர்கள் தமக்கிடையே மெதுவாக பேசிக் நீங்கள் உலகில் அதிகபட்சம் பத்து நாட்கள் தங்கியிருந்திருப்பீர்கள் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் நன்கறிவோம் அவ்வேளை அவர்களில் மிக மிக கவனமாக மதிப்பிடக்கூடியவர் ஒரே நாள்தான் நீங்கள் உலகில் வாழ்ந்துள்ளீர்கள் என்று கூறுவார் என்பதையும் நாம் நன்கறிவோம் وَيَسْأَلُونَكَ عَنِ الْجِبَالِ فَقُلْ يَنسِفُهَا رَبِّي نَسْفًا فَيَذَرُهَا قَاعًا صَفْصَفًا لا ترى فيها عوجا ولا أمتا يومئذ يتبعون الداعي لا عوج له وَخَشَعَتِ الْأَصْوَاتُ لِلرَّحْمَنِ فَلَا تَسْمَعُ إِلَّا هَمْسًا يَوْمَئِذٍ لَّا تَنفَعُ الشَّفَاعَةُ إِلَّا مَنْ أَذِنَ لَهُ الرَّحْمَنُ وَرَضِيَ لَهُ قَوْلًا மலைகள் அன்றைய நாளில் எங்கு சென்றுவிடும் என்பது பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் நீர் கூறுவீராக என் இறைவன் அவற்றை தூள் தூளாக்கி பறக்க விட்டு விடுவான் பூமியை அதில் யாதொரு மேடு பள்ளத்தையும் நீர் காணாத அளவுக்கு சமதளமாக்கி விடுவான் அந்நாளில் மக்கள் அனைவரும் அழைப்பாளரின் அழைப்பை கேட்டு நேராக நடந்து வருவார்கள் யாரும் சிறிதளவும் முரண்டு பிடிக்க முடியாது மேலும் கருணைமிக்க இறைவனின் முன்னிலையில் குரல்களெல்லாம் அடங்கி ஒடுங்கிவிடும் லேசான முணுமுணுப்பை தவிர வேறு எதையும் நீர் கேட்க மாட்டீர் அந்நாளில் எவருடைய பரிந்துரையும் பலனளிக்காது கருணைமிக்க இறைவன் எவருக்கு அனுமதி அளிப்பானோ எவருடைய பேச்சை கேட்க விரும்புவானோ அவருடைய பரிந்துரையை தவிர يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِهِ عِلْمًا وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ وَقَدْ خَابَ مَنْ حَمَلَ ظُلْمًا وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ وَهُوَ مُؤْمِنٌ فَلَا يَخَافُ ظُلْمًا وَلَا هَضْمًا அவன் மக்களின் முந்தைய பிந்தைய நிலைமைகள் அனைத்தையும் நன்கறிகின்றான் ஆனால் மற்றவர்களுக்கோ அவனை பற்றிய முழுமையான ஞானம் இல்லை நித்திய ஜீவனும் பேரண்டம் முழுவதையும் நன்கு நிர்வகிப்பவனுமாகிய இறைவன் முன்னிலையில் மக்களின் தலைகள் பணிந்துவிடும் அன்று அக்கிரமத்தின் பாவச் சுமையை சுமந்து கொண்டவன் தோல்வி அடைந்தவனாவான் ஆனால் எவர் நம்பிக்கையாளராயிருந்து நற்செயல்கள் புரிகின்றாரோ அவருக்கு அநீதி மற்றும் உரிமை பறிப்பு பற்றிய எந்த அச்சமும் இருக்காது وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ قُرْآنًا عَرَبِيًّا وَصَرَّفْنَا فِيهِ مِنَ الْوَعِيدِ لَعَلَّهُمْ يَتَّقُونَ أَوْ يُحْدِثُ لَهُمْ ذِكْرًا நபியே இதுபோன்றே நாம் இதனை அரபி மொழியிலுள்ள குரானாக இறக்கி அருளியுள்ளோம் மேலும் இதில் விதவிதமான எச்சரிக்கைகளும் கொடுத்துள்ளோம் இதன் மூலம் இவர்கள் தவறான நடத்தையை தவிர்த்துக்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 அனைவரும் சிரம்பணிந்தார்கள் இபிலிசை தவிர அவன் மட்டும் மறுத்து விட்டான் அப்போது நாம் கூறினோம் ஆதமே பாருங்கள் இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவனாவான் இவன் உங்கள் இருவரையும் சுவனத்திலிருந்து வெளியேற்றிவிடக் கூடாது மேலும் நீங்கள் துன்பத்தில் விழுந்துவிடவும் கூடாது பசி தெரியாமலும் நிர்வாணமாகாமலும் இருக்க இங்கு உமக்கு வசதிகள் இருக்கின்றன மேலும் இங்கே தாகமும் வெப்பமும் உம்மை வாட்டாது فَوَسْوَسَ إِلَيْهِ الشَّيْطَانُ قَالَ يَا آدَمُ هَلْ أَدُلُّكَ عَلَى شَجَرَةِ الْخُلْدِ وَمُلْكٍ لَّا يَبْلَى فأكلا منها فبدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة وعصى آدم ربه فغوى ஆயினும் ஷைத்தான் அவரை குழப்பினான் ஆதமே உமக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காண்பிக்கவா என்று கேட்டான் இறுதியில் கணவன் மனைவியாகிய அவ்விருவரும் அம்மரத்தின் பழத்தை புசித்து விட்டார்கள் உடனே அவ்விருவரின் மர்மஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்பட்டு விட்டன மேலும் இருவரும் சுவனத்தின் இலைகளால் தங்களை மறைத்துக் கொள்ளலாயினர் ஆதம் தம்முடைய இறைவனுக்கு மாறு செய்தார் நேர்வழி தவறினார் ثم اجتباه ربه فتاب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 எழுப்புவோம் அவன் கேட்பான் என் இறைவா உலகில் நான் பார்வையுள்ளவனாக இருந்தேனே இங்கு நீ என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் அதற்கு அல்லாஹ் ஆம் இவ்வாறே நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்திருந்த போது நீ அவற்றை மறந்து விட்டிருந்தாய் அவ்வாறே இன்று நீயும் மறக்கடிக்கப்படுகின்றாய் என்று கூறுவான் இவ்விதமே வரம்பு மீறி செல்வோருக்கும் தம்முடைய இறைவனின் வசனங்களை ஏற்காதோருக்கும் நாம் இவ்வுலகில் கூலி வழங்குகின்றோம் மேலும் மறுமையின் வேதனை மிக கடினமானதும் நீடித்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கிறது أَفَلَمْ يَهْدِ لَهُمْ كَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنَ الْقُرُونِ يَمْشُونَ فِي مَسَاكِنِهِمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِأُولِي النُّهَى பிறகு இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ சமூகத்தினரை நாம் அழித்திருக்கின்றோம் இந்த வரலாற்றின் படிப்பினைகளிலிருந்து இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லையா என்ன அவ்வாறு அழிக்கப்பட்ட அவர்களின் ஊர்களில் இன்று இவர்கள் நடமாடி திரிகின்றார்கள் உண்மையில் இதில் நல்லறிவு உடையவர்களுக்கு சான்றுகள் நிறைய உள்ளன ولولا كلمة سبقت من رَبِّكَ لَكَانَ لِزَامًا وَأَجَلٌ مُّسَمًّى فَاصْبِرْ عَلَى مَا يَقُولُونَ وَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا وَمِنْ آنَاءِ اللَّيْلِ فَسَبِّحْ وَمِنْ آنَاءِ اللَّيْلِ فَسَبِّحْ وَأَطْرَافَ النَّهَارِ لَعَلَّكَ تَرْضَى ولا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم زهرة الحياة الدنيا لنفتنهم فيه وَرِزْقُ رَبِّكَ خَيْرٌ وَأَبْقَى وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى உம் இறைவனிடமிருந்து முன்னரே ஒரு விஷயம் முடிவாகாமலும் மேலும் குறிப்பிட்ட ஒரு காலத்தவணை நிர்ணயிக்கப்படாமலும் இருந்திருந்தால் இவர்களுடைய விஷயம் கண்டிப்பாக முன்பே தீர்க்கப்பட்டிருக்கும் எனவே நபியே இவர்கள் இட்டுக்கட்டி கூறும் விஷயத்தை நீர் பொறுத்துக் கொள்ளும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அது மறைவதற்கு முன்பும் மேலும் இரவு நேரங்களிலும் பகலின் ஓரங்களிலும் உம் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக இதன் மூலம் நீர் மன திருப்தி அடையக்கூடும் மேலும் நாம் அவர்களில் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கியிருக்கும் உலக வாழ்க்கையின் சுகபோகங்களின் பக்கம் நீர் ஏறிட்டும் பார்க்காதீர் அவர்களை சோதிப்பதற்காகவே அவற்றை நாம் வழங்கி இருக்கின்றோம் மேலும் உம் இறைவனால் வழங்கப்பட்டுள்ள ஆகுமான வாழ்வாதாரம்தான் சிறந்ததும் நிலையானதுமாகும் மேலும் தொழுகையை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கு நீர் கட்டளையிடுவீராக நீரும் அதனை முறையாக கடைபிடிப்பீராக ஏதேனும் வாழ்வாதாரம் அளிக்குமாறு உம்மிடம் நாம் கோருவதில்லை நாமே உமக்கு வாழ்வாதாரம் அளித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் நல்ல முடிவு இரையச்சத்திற்கே இருக்கின்றது وَقَالُوا لَوْلَا يَأْتِينَا بِآيَةٍ مِّن رَّبِّهِ أَوَلَمْ تَأْتِهِم بَيِّنَةُ مَا فِي الصُّحُفِ الْأُولَى وَلَوْ أَنَّا أَهْلَكْنَاهُم بِعَذَابٍ مِّن قَبْلِهِ لَقَالُوا رَبَّنَا لَقَالُوا رَبَّنَا لَوْلَا أَرْسَلْتَ إِلَيْنَا رَسُولًا فَنَتَّبِعَ آيَاتِكَ مِن قَبْلِ أَن نَّذِلَّ وَنَخْزَىٰ قُلْ كُلٌّ مُّتَرَبِّصٌ مُتَرَبِّصٌ فَتَرَبَّصُوا فَسَتَعْلَمُونَ مَنْ أَصْحَابُ الصِّرَاطِ السَّوِيِّ وَمَنِ اهْتَدَى தம் இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்றை மோஜிசாவை இவர் ஏன் கொண்டு வரவில்லை என்று அவர்கள் கேட்கின்றார்கள் முந்தைய வேதங்களில் உள்ள முழு அறிவுரைகளின் விளக்கம் அவர்களிடம் வரவில்லையா என்ன அவர்கள் வருகைக்கு முன்பே ஏதேனும் ஒரு வேதனையை இறக்கி அவர்களை நாம் அழித்திருந்தால் அப்போது அவர்களே கூறுவர் எங்கள் இறைவனே எங்களிடம் ஒரு தூதரை நீ அனுப்பி இருக்க கூடாதா அவ்வாறு அனுப்பியிருந்தால் இழிவிற்கும் கேவலத்திற்கும் நாங்கள் ஆளாகும் முன்பே உன் வசனங்களை பின்பற்றி இருப்போமே நபியே அவர்களிடம் நீர் கூறும் தமது செயலின் விளைவை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள்தாம் எனவே நீங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் அதிவிரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும் நேர்வழியில் நடப்பவர் யார் மேலும் நேர்வழியை பெற்றவர்கள் யார் என்பது